हृदया पात्रम् देवत्यादिगुणान्नमहेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामाधरमणेन सदाचार्यपर्यन्तामरे गुरुपरम्परा ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோள் மணிவண்ணா ஒன்றே வழிகள் விதிரக்காப்பே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் மனமார்பினே பல்லாண்டு பணிவாசோதி சுடராழியம் வல்லாண்டு படைவாழ்வுக்கு முழங்க அப்பாஞ்சதன்னியமம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா ஒன்றேவழி செவ்விதிருக்காப்பே ராமடன் நாடு திருவெண்ணை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பலமார்பினு வாழ்கின் நமங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு படைவர் பக்தமிழங்கும் അപ്പാനിയമം കൊല്ലാൽ പട്ടിനീരുള്ളീര് വന്ധവണ്ണം മണവങ്ങൾ മേൻ കൂടാൽ പട്ടിനീരുകളെ എങ്കൾ കുളിവിനിൽ പുകതലട്ടോടാക്കളം പഴിപ്പിറാങ്ങൾ ഇതാക്കലർവാൾ ഇലങ്കை பாலாளாக படைபொருளானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நடத்திலிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்த கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்துள்ளை கூடுமினோடு நகரமும் நன்றியார் நமோ நாராயணாய வெண்ணு பாடு மனமுடை பத்தருள்ளேர் அந்த வல்லாண்டு கோருமின் அந்த குலத்தை கதிபதியாகி அதுரையாக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருளே சந்தனக்கு குளத்திருளேர் வந்தடைதொழுது ஆயிரநாமம் சொல்லு கண்ணை குலத்தவிழ்ந்து வல்லாண்டு தப்பன் ஏழ் வழிகால் தொடங்கி வந்து வழி வழியாற்றினார் திருவிழவிழந்து எம்போது வலியுருவாகி திகழ்கிற சக்கரத்தேன் கோயில் பொறியாளே ஒத்தொண்டு நின்று குடிகுடியாச்செய்யாயபுரடைவானனை ஆயிரந்தோறும் ஒரு குறிவாய சுழற்றியாடியுள்ளாருக்கு நல்லதோ நீலமத்தானை சேவகம கையடைத்தாயங்களுக்கு போனரு தாதைக்கேட் கொண்டலவர் என்னை வெல்லுயிராக்க வல்ல பகை குறியானுக்கு பல்லாண்டு கூறுவனே கலைந்தனின் வேதகவாடையுடுத்து களத்ததுண்டு மலர் சூடி களைந்தன சூடமே தொண்டர்களோ திருவோண திருவிழவில் படைத்தவையின் நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுமெருமான் உந்தனை கடியோம் என்றெழுத்தப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்கொடு வேடுவத்தைந்தது திருமதுரையில் சிறை குணிக்கு ஐந்தரைய பயனாகத்தரை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுகளை கொண்டவில்லா அணிகோட்டி அருகோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நான் உனக்கு பல வழியோ நாராயணாவென்ன பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனெல்லாண்டென்னு பவித்திரனை பரவேட்டியை சார்ந்தவெண்ணம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டது தன் விரும்பிய சொல்வாண்டென்னுரைப்பார் நமோ பல்லாண்டம் பரமாத்மனை பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் வெட்டுகித்தன் விரும்பிய சொல்லாப்பார் நாராயணாயவென்னு பல்லாண்டன் பரமாத்மனை தேவர்க்கும் தேவர் திருத்தக்கே வெள்ளியே கண்ணவரான் கல்வியோ கைவட தேவர் திருத்தக்கேர் வெள்ளியேர் பெய்ய நோக்கினால் கண்ணபுரமென்று காட்டினார் எண்ணமிருக்க இனியவள் நானுமா நன்னரையோர் வேங்கடன் நீர்மலை என்று வாய் வருவினால் மெய்யம் வினவு இருக்கின்றார் கண்ணபுரம் என்று பேசினார் அருவியோர் வேங்கட நேர்மலையண்ணு வாய் வருவினால் மெய்யம் விளவிருக்கின்றார் கண்ணபுரம் என்ன பேசினார் உருகினார் உறக்கமும் தான் இல்லை பெண்ணையும் தாழ நிறைந்திரல் பேதைதான் கார்கடல் வண்ணமேல் வண்ணமேல் கண்ணபுரம் தொழுங்காரிலை பெண்மையின் தன்னுடை உண்மை உழைக்கின்ற வண்ணம் விளம்பினால் வண்ணம பொன்னிறமாக கடவரை நின்னும் வந்து இன்னு கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள் மாதரன் பேரை இவர்க்கு கடவகன் கரங்கனீர் பேச தன்மதிகாயின இறங்குமா எத்தனை நாள் தன்மையோ சங்கமே என்பது இவர்களீர் பேதினம் தன்மதிகாயினம் இறங்குமா எத்தனை நாள் இளைஞர்கினாங்கம்பாய்கேண்டுகந்தானது உண்மையோர் அரங்கமே என்பது இவள் நின்னடியே தொழுதுயுமாறு கண்டு பா பெரும் பிள்ளையை பிள்ளையன் பெருவார்மணி கண்ணபுரத்தம்மடிகளை பார்மணி மங்கையோர் பரகாலன் சொல் மலிவாரர் இவத்தம்மலர் நீர் மலிவையத்தே நீட நிற்பார்மணி கண்ணபுரத்தம்மடிகளை பார்மணி மங்கையோர் பரகாலன் சொல்மலை இவபத்தம் வல்லவர் நேர்மையத்து ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டோள் மணிவண்ணா உன்பேபடி காப்பு அடியோமோடும் பல்லாண்டு வாழ்கின்றவங்கையம்பல்லாண்டு வடிவார் கோதிபலத்துறையும் குடராழியம் வல்லாண்டு படைபோர் பத்து முழங்கு அப்பாண்டு தன்னியமம் வல்லாண்டு சர்வதேசதாகாலே ஹவ்யாவத ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா அபிவர்த்ததாம் रामानुजार्य दिव्याज्ञा प्रतिरागमध्वना गन्तव्यामिने भूयात्सायुधो गरिजैभिने श्रीमन् श्रीरङ्ग श्रियमणभद्रवाणुधिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्ग श्रियमणभद्रवामणुदिनं संवर्धया नमः श्रीधैरनादारिपुन्दीनवरजन्मने प्रसादवत्व परमप्राप्य कैङ्कर्यशालिने श्रीधैरेतदया पात्रम् दीपत्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामादरम् मुने ஆடிதிருவாய் மொழிப்பிள்ளை மாதள வாழ்வாழ மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோ பேரும்படி உரைக்கும் செய்யதாமரைக்காலினை வாழிய சேதவாழி திருநாவி வாழிய பிரியமார்வம் புரிநோடும் வாழிய சுந்தர திருத்தோழின வாழிய கையிலேந்திய வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய மணவாள மாமுடி புந்திவாழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ வாழ சடகோபன் வாழ கடல் மண்ணுலகம் வாழ மணாமொழியே இன்னமரோ தாண்டிரோ